அரிய மெஞ்ஞானத்தியால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழுமன் நேரம் உரிய சுக்கும சரீரம் உலையிரும் புண்ட நீர் போல் துரியவாய் விபுவாய் நின்ற சொருபத்தில் இறந்து போமே கடமெனும் உபாதி போனால் ககனமொன்றானால் போல உடலெனும் உபாதி போன உத்தரஞ்சீவன் முக்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற படிதிகள் விதேகமுக்தி பதம் அடைந்திருப்பரென்றும் சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்றிருந்து வாழ்வாய் காணல் நீர் கிழிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்ப நகர்கனாவூர் வானமை கயிற்றில் பாம்பு வனடிசை முயலின் கோடு தரி புமனில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானம் மெய் மகனே உன்னை நம்மானை மறந்திடாதே